உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நேர்வழிக்காக ஹிதாயத்திற்காக அல்லாவை விசுவாசிக்கக்கூடிய நன்மக்கள் மேலும் மேலும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக தங்களுடைய இரையச்சத்தையும் தங்களுடைய ஈமானையும் சீர்தூக்கி பார்த்து அதனை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் பல்வேறு விதமான சிறப்பான சில அமைப்புகளையும் அல்லா ரபுல்லாலையும் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் அல்லாவுடைய அருள்மறை குரான் எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு நேர்கள் நேர் வழிகாட்டியாகவும் அதை மக்கள் படித்துணர்ந்து அதை பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் அவர்கள் உலகத்திலே தங்களுடைய எல்லா விஷயங்களிலும் மேன்மையை பெறுவார்கள் என்பதற்காக ரபுல்லாலமின் திருக்குறானை அருளியதை போன்று மக்களுடைய வாழும் வழிகாட்டியாக உயிருள்ள வழிகாட்டியாக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய புனிதமான உடல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் கூட மறைந்து விட்டாலும் கூட அவர்களுடைய போதனைகளும் பொன்மொழிகளும் வழிகாட்டுதல்களும் என்றென்றும் ஹயாத்துள்ளவைகளாக உயிருள்ளவைகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த உலக மக்கள் நேர்வழியை பெற வேண்டும் தக்குவாயும் இரையச்சத்தையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் ஹதீஸ்களையும் அல்லா அபுல் அலமீன் இன்றளவும் இன்று வரையும் மட்டுமல்ல கியாமத்த நாள் வரையில் அல்லாவுடைய ரசூலுடைய பொன்மொழிகளை அவருடைய வாக்குறுதிகளை அவர்களுடைய அவர்களுடைய நல்ல உபதேசங்களை அல்லா ரபுல்லாலமீன் பாதுகாத்து வருகின்றான் இப்படி அல்லா ரபுல்லாலமீன் மூமிங்களுடைய நேர்வழிக்காக மூமிங்களுடைய இதாயத்திற்காக ரபுல்லாலமீன் செய்த ஏற்பாடுகளில் ஒரு முக்கிய ஏற்பாடுகளாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து மறைந்து அல்லாவுடைய இறையச்சத்திற்கும் அல்லாவுடைய தக்குவாவுக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து அல்லாவுடைய அருளை பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரிசெ பிரிந்து சென்ற நல்லோர்கள் நல்லடியார்கள் இவர்களுடைய இவர்களை பற்றிய விஷயங்களை இவர்களுடைய வரலாறுகளை அல்லா ரபுல்லா அலமி நமக்கு திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்கின்றான் நபிமார்களுடைய சம்பவம் ஒன்று அல்லாவுடைய இறையருள் பெற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அந்த அற்புதமான வரலாறுகளுக்கு அல்லா ரபுல் ஆலமின் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாவுடைய அருள்மறை குரானிலே ஒவ்வொரு விஷயத்தையும் சுருக்கமாகவே சொல்லி புரிய வைக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் நபிமாருடைய வரலாறு என்று பார்க்கும் பொழுது அதனுடைய விரிவை பற்றி கூட அல்லா ரபுல் ஆலமின் அஞ்சாமல் அந்த விரிவான முறையில் நபிமாருடைய வரலாற்றை தன்னுடைய திருமறையிலே நமக்கு பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லித்தரக்கூடிய நிலையையும் பார்க்கின்றோம் காரணம் என்னவென்றால் அதற்கு அல்லா ரபுல் ஆலமின்னு சொல்கின்றான் நஹனு நகுசு ஹசன் அல் கசாஸ் நபிமார்களுடைய வரலாறுகளில் மிக அற்புதமான வரலாறாகவும் அதே நேரத்தில் அல்லாவுடைய அருள்மறை குரானிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்ட ஒரு வரலாறு என்று சொன்னால் ஹதரத் யூசுப் அலை சலாத்து இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லலாம் இந்த வரலாற்றினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அக்குசு அலை ஹசன் அல் கசஸ் நபியே உமக்கு நாம் அழகான சில சம்பவங்களை எடுத்து முன்வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த வரலாறை சொல்ல ஆரம்பிக்கின்றான் சூரத் யூசுஃபிலே இப்படி இந்த வரலாற்று சம்பவங்களை ரபுல் ஆலமீன் அழகான சம்பவங்களாக அற்புதமான படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரணம் என்னவென்றால் இதன் மூலமாக கியாமத்தினால் வர வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்ன படிப்பினை பெற வேண்டும் அந்த நபிமார்கள் எப்படி இரையச்சத்தோடு தக்குவாவோடு வாழ்ந்தார்களோ அது போன்ற இரையச்சத்தையும் தக்குவாவையும் இவர்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த நபிமார்கள் அல்லாடைய மார்க்கத்தை எந்த விதமான தயக்கமும் இன்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் உலக லாபத்தினுடைய நோக்கம் இல்லாமல் எப்படி பரிசுத்தமான முறையிலே பட்டவர்த்தனமான முறையில் அல்லாடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களோ அதுபோன்று அல்லாடைய மார்க்கத்தை எவ்விதமான உலக லோபனமும் நோக்கமின்றி அல்லாடைய மார்க்கத்தை இவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி நபிமார்கள் அல்லாடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது தீனல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் என்னென்ன இன்னல்கள் ஏற்பட்டன அதை எப்படியெல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் தாங்கிக் கொண்டார்கள் பொறுத்து கொண்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லி அதுபோன்று இந்த உம்மத்தும் அல்லாட தீனல் இஸ்லாத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்களையும் இடையூறுகளையும் சகித்துக் கொள்ள வேண்டும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்காக இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை ஆலமின் திருமறையை சொல்வதன் காரணம் என்னவென்றால் இதை பார்த்து நாம் கதை கேட்டு நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் நல்ல அழகான கதை நல்ல அற்புதமான கதை நேரம் போனதே தெரியல பொழுது போனதே தெரியல என்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ரபுல்லாலுமின் சொல்லவில்லை மாறாக அதன் மூலமாக நாம் படிப்பினை பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நபிமாருடைய சம்பவங்களுக்கு எல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக அல்லா ரபுல்லாலுமின் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அவ்வப்போது ரப்புல்லாலுமின் குறிப்பிட்டு காட்டி நபியே இப்படி நடந்தது அல்லவா நபியே இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா நபியே இந்த விஷயத்தில் இப்படி கையாளுங்கள் நபியே இந்த விஷயத்தில் இப்படி செய்யுங்கள் என்று அல்லா ரபுல்லாலுமீன் தன்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களுக்கும் அவ்வப்போது ரபுல்லாலுமின் தீர்வு சொல்லி அருள்மறை குரானுடைய வசனங்களை இறக்கிய நோக்கமும் கியாமத்து நாள் வர வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் அதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்மாதிரிகளை இந்த பயோனியர் என்று சொல்லக்கூடிய நல்ல முன்மாதிரிகளை அல்லா ரபுல்லாலுமின் நபிமார்களோடு நிறுத்திக் கொள்ளவில்லை மாறாக நபிமார்கள் அல்லாத சில நல்லடியார்கள் விஷயத்திலும் ரபுல்லாலும் நிகழ்த்தினான் அவர்களுடைய சம்பவங்களை பற்றி திருமறை சொல்லி காட்டுகிறான் லுக்குமான் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த அறிஞர் லுக்குமான் என்ற மிகச்சிறந்த அறிஞர் அந்த அறிஞரை பற்றி ரபுல் ஆலமின் சம்பவங்களை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் யா புனைய யா புனைய என்னுடைய மகனே என்னுடைய மகனே என்று அவர் தன்னுடைய மகனை அழைத்து அழைத்து செய்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சேர்த்து சூரத்து லுக்குமான் என்று தனி சூறாவை இருக்கிறான் லுக்குமான் அவர்கள் நபி அல்ல ஆனால் அல்லாவுடைய அருளை பெற்ற இறை நேசர் அந்த இறை நேசருடைய சம்பவத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு இறுதியாக இறங்கிய வேதத்தில் குறிப்பிட்ட காரணம் என்ன இறை நேசர்கள் மூலமாகவும் நல்ல படிப்பினைகளை இந்த உமத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் லுக்மான் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் ஹக்கீம் இடத்திலிருந்து அவர் செய்த உபதேசங்கள் இருந்து அவர் வாழ்க்கையில் சொன்ன படிப்பினைகளிலிருந்து இந்த உம்மத்து தெளிவு பெற்று கியாமத்த நாள் வரையில் ஒரு நேர்வழி பெற்ற சமுதாயமாக ஆக வேண்டும் என்பதற்காக ரபுல்லாலமீன் அந்த லுக்மான் ஹக்கீமுடைய வரலாற்றையும் தன்னுடைய திருமறையில் சேர்த்தான் அதற்கு பிறகு கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்தோடு அருள்மறை குரான் இறுதி வேதம் முடிவு பெற்று விட்டதால் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் பேர் காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஹதீஸ்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன சத்திய சகாபாக்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் சத்திய சஹாபாக்களுடைய படிப்பினையும் அல்லா ரபுல்லாலும் திருமறை சொல்கின்றான் ஏன் பெருமானா சல்லல்லா அலிசம் காலத்தில் நடந்த சம்பவங்களை திருமறையில் சொல்கிறான் என்றால் நபியிலிருந்து படிப்பினை பெறும் என்பதற்காக ஏன் சஹாபாக்கள் காலத்தில் நடந்த சம்பவங்களையும் அதான் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய விஷயத்தில் நடந்த சம்பவங்களையும் ஏன் அல்லாஹ் ரபுல்லான் திருமறையில் குறிப்பிட வேண்டும் ஒருமுறை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் இடத்துல ஒரு விருந்தினர் வருகின்றார் அந்த விருந்தினருக்கு உணவளிப்பதற்கு ரசூலுல்லாவுடைய வீட்டில் ஒன்றுமில்லை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் இவருக்கு யாராவது என்னுடைய விருந்தினர் இவர் இவரை யாரார் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று இவரை யாராவது கண்ணியப்படுத்த முடியுமா என்று கேட்டார் கேட்டார்கள் சஹாபாக்கள் பெருமானருடைய வீட்டிலே ஒன்றுமில்லை இருக்கும் சஹாபாக்கள் வீட்டில் என்ன இருக்கும் பெரும்பாக்கெல்லாம் தயங்கி இருக்கும் பொழுது ஒரு சஹாபி மட்டும் யாரை சொல்லலாம் நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறி அழைத்து சென்று விட்டார்கள் வீட்டிற்கு வீட்டுக்கு சென்ற பிறகு மனைவிடத்தில் கேட்கிறார்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை குழந்தைகள் பசியோடு படுத்திருக்கின்றன அந்த குழந்தைகளை குழந்தைகளுக்கு வேண்டிய கொஞ்சோண்டு அதுவும் கால் வயிறு கா காலரை கால் வயிறுக்கு போதுமான அளவுக்கு தான் உணவு இருக்கிறது என்று மனைவி சொன்னவுடன் மனைவிடத்தை சொல்கின்றார் அப்படியா அடுப்பில் ஏதாவது தண்ணீரை போட்டு கொதிக்க வைத்து உணவு சமைப்பதை போன்ற ஒரு பாவனை காட்டு அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் அம்மா நமக்காக ஏதோ ஒரு உணவு தயாரிக்கிறார் என்று நினைத்து கொண்டே அப்படியே தூங்கட்டும் குழந்தைக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய உணவை எடுத்துக்கொண்டு விருந்தாளிக்கு முன்னால் வைத்துவிட்டு நீ விளக்கை சரி செய்வதை போன்று சென்று நைசாக விளக்கை அணைத்து விடு இருட்டிலே நான் அவரிடத்தில் சாப்பிடுவதை போன்று நான் பாவனை காட்டுகின்றேன் அவர் அதன் மூலமாக வயிறார அவர் முடிந்த அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஏதோ ஒரு செட்டப் செய்து பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய அந்த விருதினரை தன்னால் முடிந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி விட்டார் இது நடந்து முடிந்த சம்பவம் அந்த விருந்தினரும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய துத சல்லா அலிஸ்லத்தில் ஒரு சஹாபி இந்த சஹாபி அவுபக்கர் ரதி அல்லாஹுத்தலானோ உமர் ரதி அல்லாஹுத்தலானோ உஸ்மான் ரதி அல்லாஹுத்தலானோ அலி ரதி அல்லாஹுத்தலானோ அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹுத்தலானோ போன்ற மிக பிரபலமான சஹாபி அல்ல இந்த சஹாபியை பற்றிய வரலாறு இந்த சம்பவத்தில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஒரு சாதாரண சஹாபியுடைய வீட்டில் நடந்த சம்பவம் அவர் தன்னுடைய குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த ஐடியா அந்த விருந்தினரை கௌரவப்படுத்துவதற்காக தன்னுடைய மனைவி விளக்கை அணைப்பதற்கு கொடுத்த ஐடியா இந்த ஒரு சாதாரண ஒரு மனித செயல் அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்தமானதாகி விட்டது என்றால் மறுநாள் காலையில் அந்த சஹாபி சுபுவுக்கு வருகிறார்கள் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறார்கள் மா ஃபா பி உன்னுடைய விருந்தினிடத்தில் எப்படி நடந்து கொண்டாய் இந்த சஹாபிக்கு ஒரு பயமாகிவிட்டது என்னடா இது நாம் செஞ்சது அந்த விருந்தினர் ஒழுங்காக கவனிக்கல அவர் வயிறாக சாப்பாடு கொடுக்கல ஏதோ இருந்ததை வச்சு இதை கொடுத்து அனுப்பிட்டோம் ஏதோ மேக்கப் பண்ணி செட்டப் பண்ணி இதை வந்து ரசூல்லா இஸ்லாத்தி இது முறையிட்டு பொழுது அதனால தான் ரசூல்லா நம்ம கேட்குறாங்கன்னு சொல்லி இவர் தயங்கி தயங்கி அப்படியே பேசுவதற்கும் சொல்வதற்கும் அப்படியே விழுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் பெருமானா சல்லல்லாத்தும் அடுத்த வார்த்தை சொன்னார்கள் நீ உன்னுடைய விருந்தினிடத்தில் நடந்து கொண்ட முறை நீ உன்னுடைய விருந்தினிடத்தில் நடந்து கொண்ட முறை அல்லாவுடைய அரிசை தட்டிவிட்டது ரப்புல் ஆலமீன் அதை பற்றி கண்ணியப்படுத்தி ஆயத்தை இறக்கியிருக்கின்றான் என்று சூரத்தில் ஹசனுடைய இந்த ஆயத்தை ஒதுக்காட்டினார்கள் காட்டினார்கள் அன்புசையும் உலவு அவர்கள் தாங்கள் வறுமையிலே உழன்று செத்தாலும் அடுத்தவர்களை கண்ணியப்படுத்த தவறுவதில்லை சஹாபாக்கள் ரபுல் ஆலமின் சிலாயித்து இறக்கிய ஆயத் பாருங்கள் சாதாரணமான ஒரு சஹாபி எடுத்தினார் கூட சாதாரண சம்பவம் ஆனால் இந்த சம்பவம் அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்தமாகிவிட்டது தன்னுடைய திருமறையில அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த சம்பவத்தின் மூலமாக கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அப்பலாலுமே தன்னுடைய திருமறையில் சேர்த்திருக்கிறான் ஆஹ் அருமை சகோதரர்களே இப்படி முன்னோர்களுடைய வரலாறுகளையும் முன்னோர்களுடைய சம்பவங்களையும் ரபுல்லாலுமே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்காக என்றால் நாம் அவர்களை போன்று நல்ல விஷயங்களில் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு சத்திய சஹாபாக்கள் சத்திய சகாபாக்களுக்கு பிறகு எவ்வளவு நல்லடியார்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் இறை நேசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் மறைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன பாரம் என்ன அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து ஒரு மூமின்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு நேர் மாற்றமாக ஒரு நல்லடியாருடைய விஷயத்திலே படிப்பினை பெறுவதற்கு பதிலாக அவருடைய விஷயத்திலே வழிகட்ட சமுதாயத்தை அல்லா ரபுல்லான் திருமறையிலே திட்டித்திருக்கின்றான் கண்டிக்கின்றார் அதற்கு ஈசா அலை சலாத்து வலாம் அவர்கள் உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் அல்லாடு ரசூல் ஆனால் அந்த ஈசா அலை இஸ்லாத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி மாற்றிவிட்டார்கள் தங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த அல்லாவை பற்றி அறிவிப்பதற்காக வந்த ஈசா அலை சலாத்தையே அல்லாவாக்கி இறைவனாக்கி இறைவனுடைய மகனாக்கி தேவகுமாரனாக்கி வழிகட்டு போனதை ரபுல் ஆலமின் கண்டிக்கின்றான் எதற்காக ஈசா அலை சலாத்தி ரபுல் ஆலமின் தந்தை இல்லாமல் பிறக்க செய்தான் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமாக ஒரு அற்புத செய்தியாக இவரை ஒரு அதிசய பிறவியாக இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய அத்தாட்சியை உலகத்தில் காட்டுவதற்காக அதிசய பிறவியா பிறக்க செய்த ஈசா அலை சலாத்தையே அல்லாவாகவும் தேவகுமாரனாகவும் ஆக்கி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனதை ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் கண்டிக்கின்றான் அருமை சகோதரர்களே அதுபோன்று நல்லடியார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய நல்ல உபதேசங்களிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்காகத்தான் அல்லா ரபுல்லா நல்லடியார்களை அனுப்பி வைத்தானே தவிர அவர்களுடைய பெயராலேயே சிறுக்குகள் செய்வதற்கோ பிதாத்துகள் செய்வதற்கோ அனா அனாச்சாரங்கள் செய்வதற்கோ அல்ல அப்படி ஒரு கால் நாம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈசா அலை சலாத்து வலாம் விஷயத்தில் எப்படி கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனார்களோ அதுபோன்று அல்லாவுடைய இறை நேசர்கள் நல்லடியார்கள் விஷயத்திலே நாமும் வழிகட்டு போனால் வழிகட்ட கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அப்படி அல்லாவுடைய அருளை பெற்ற மிகச்சிறந்த இறைநேசர்களில் ஒருவர் தான் ஹதரத் மொஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய பிறந்த மாதம் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் பிறந்த மாதம் ரபியுல் ஆஹிர் மாதம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கல்விமான் மிகச்சிறந்த அறிஞர் மிகச்சிறந்த இறைநேசர் அதில் யாரும் அவருடைய தக்குவாவையோ அவருடைய இறையச்சத்தையோ அல்லது அவர்களுடைய எளிமையோ அவருடைய கல்வியையோ யாரும் ஒரு கிஞ்சிட்டு அளவு கூட குறைத்து மதிப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புத மனிதர் அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா அவர்கள் பிறந்தது ஜீலானிலே பக்தாதிலே அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன பாடங்கள் என்ன மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய கையாலேயே எழுதிய புத்தகம் குண்ணியத்து தாபியின் அவருடைய கையாலே எழுதிய புது குண்ணியத்து தாபியின் அந்த குண்ணியத்து தாபியினில் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா அவர்கள் எழுதுகின்றார்கள் என்னுடைய இறையச்சத்தை என்னுடைய தாய் எப்படி ஊட்டி வளர்த்தார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்கின்றார்கள் நான் சிறு வயது ஐந்து வயது நான்கு வயது இருக்கும் பொழுது என்னுடைய தாயிடத்தில் போய் அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தான் கேட்பேன் அம்மா என்ன சொல்லுவாங்கண்டா உனக்கு ரிசுக் அளிக்கக்கூடிய ராஜுக்கு யார் உன்னுடைய பரிசுக்கு உணவளிக்கக்கூடிய ரட்சகன் யார் இவங்க சொல்லுவாங்க அல்லா தான் எனக்கு அப்படி அப்படின்னு அல்லாட்ட போய் கேளு எங்கிட்டையும் கேட்குற அந்த அல்லாட்ட போய் கேளு என்று சொல்லுவார்கள் நான் உடனே கையேந்தி ரபுல்லாலுமினே எனக்கு இன்னைக்கு பசிக்குது எனக்கு உணவு தா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரியாமல் எனக்கு பின்னால் கொண்டு வந்து என் அம்மா என்னுடைய உணவை வைத்து விட்டு சென்று விடுவார்கள் ஒரு நான்கு ஐந்து வயது பிள்ளைக்கு ஒரு தாய் ஊட்டக்கூடிய இரையச்சம் தவக்குள் அல்லாவிடத்தில் கேளு சொல்லும் பொழுது அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பின்னால் கொண்டு உணவை வைத்து விட்டு சென்று விடுவார்கள் நான் திரும்பி பார்ப்பேன் ரப்புல் ஆலமீன் என கேட்ட உணவை தந்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய தவக்குள் இன்னும் அதிகமானது அல்லாவின் மீது என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமானது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் அவருடைய தாயார் வெளியே சென்றிருக்கின்றார்கள் வெளியே சென்ற நேரத்திலே பிள்ளைக்கு உணவளிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது தாயார் பார்க்கினால் யாரெல்லாம் என் பிள்ளை என்னைக்கு கேட்குற மாதிரி இன்னைக்கு சாப்பாடு தான்ட்டு துவா கேட்டு திரும்பி பார்ப்பான் அங்கே வைக்கிறதுக்கு நான் இல்லாட்டா என் பிள்ளைக்கு இதுவரை வளர்ந்த தக்குவா தவக்கல் குறைஞ்சு போயிடுமே ஆகவே யாரெல்லாம் என்னுடைய பிள்ளையுடைய பசியை கொஞ்சம் தள்ளி போடி என்று அந்த தாயார் அங்கிருந்து துவா செய்து கொண்டே ஓடி ஓடி வருகிறார் ரப்புலாலுமே அந்த தாயாருடைய துவாவை கபுல் செய்யவில்லை பிள்ளையுடைய பசி தள்ளி போகவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளைக்கு பசி எடுத்தது குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளை துவா செய்தது குறிப்பிட்ட வழமைப்படியே துவா செய்துவிட்டு திரும்பி பார்க்கின்றது பிள்ளை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது தாயார் வீட்டுக்குள் வருகிறார் வந்தவுடன் கேட்கிறார் மகனை யார் தந்த சாப்பாடு மொஹிதர் அப்துல் காதர் ஜீலான் ரஹமத்துல்லா சொன்னால் என்னமா ஆச்சு என்னைக்கு தரா அல்லா இன்னைக்கு தந்தோம் என்னைக்கு துவா செஞ்சு திரும்பி பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்தா இன்னைக்கு சாப்பாடு இருந்துச்சு சகோதரர்களே இது ஏதோ கதை கதை அல்ல கற்பனை அல்ல கட்டுக்கதை அல்ல அதில் ஜக்ரியா அலை சலாத்து வலாம் அவர்கள் பைத்துல் முகதத்தில் ஒரு அறையில் வைத்து மரியம் அலை சலாத்து வலாம் அவர்களை விட்டு சென்று விட்டு திரும்ப வந்து திறந்து பார்க்கிறார்கள் ஈசா அலை சலாத்துடைய தாயார் மரியம் அம்மையாருக்கு அங்கே விதவிதமான கனிவர்க்கங்கள் உன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன இதை பார்த்து ஜக்ரியா அலை சலாம் கேட்டார்கள் யா மரியம் அன்னாலக்கி ஹாதா மரியமே இந்த உணவு எங்கிருந்து கிடைத்தது அந்த அம்மையார் சொன்னார்கள் காலத்து மின் இந்தில்லா அல்லாவிடத்திலிருந்து வந்தது இந்த சம்பவத்தில் அலமின் குரானிலே சுரத்து மரியமனை சொல்லி காட்டுகின்றான் மரியம் அலைசலாத்துக்கு பூட்டிய அறையிலே விதவிதமான கனிவர்க்கங்களை கொடுத்த ரபுல் ஆலமீன் அதற்கு முயதின் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அவர்களுக்கு அவர்கள் தாய் இல்லாத நேரத்தில் தாய் செய்ய வேண்டிய அந்த வேலையை ரபுல் ஆலமீன் செய்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை ரபுல் ஆலமீன் செய்தான் தாய் வந்து பார்க்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு தவக்களை ஊட்டுவதற்காக நம்பிக்கை ஊட்டுவதற்காக தான் செய்த காரியம் பிறகு அந்த சம்பவத்தினால் தன்னுடைய தக்குவா தன்னுடைய சம்பவம் அதிகரித்தது என்பதாக மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அவர்கள் புண்ணியத்து தாலிமின் என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்கள் தங்களுடைய வரலாற்றை அருமை சகோதரர்களே எவ்வளோ அற்புதமான சம்பவம் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கும் பொழுது மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாலி அவர்களை அவர்களுடைய தாயார் எப்படி வளர்த்தார்களோ அதுபோன்று இரையச்சத்தையும் தக்குவாவையும் நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும் அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்தி வளர்க்க வேண்டும் என்ற படிப்பினை பெறுவதற்கு பதிலாக இன்றைக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலாலி ரஹமத்துல்லாலி அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் விதாத்துகள் பிதாத் என்று சொல்லோட சிறுக்குகள் சிறுக்கிலே பெரிய சிறுக்கு என்னவென்றால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா அவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் பெயரால் இணை வைக்கக்கூடிய முஷீக்குகள் வைத்த பெயர் என்ன கௌசுல் ஆதம் லாஹவுல் வலா கோத்தில்லா பில்லா கௌசுல் ஆதம் கௌசல் ஆலம் என்ற அர்த்தம் தெரியுமா மகத்தான ரட்சகர் மகத்தான ரட்சகர் இன்னும் சில பேர் கௌசே பாக் பரிசுத்தமான ரட்சகர் மகத்தான ரட்சகனும் பரிசுத்தமான ரட்சகனும் யார் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய ஃபத்தோஹர் ரப்பான் என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்கள் அன்னல் ஹலாயக் அல்லவு ஜஹது ஐயன் ஃபால் மர அபிமாலம் யகதி யகதி அல்லா உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் சேர்ந்து அல்லாஹ் தீர்மானிக்காத ஒன்றை ஒருத்தருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் லம் யக்தரோ அவர்களால் செய்ய முடியாது அதே போன்று உலவு ஜஹது ஐ ரூஹு விமானம் எப்படி அல்லா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாவுடைய தீர்மானம் இல்லாமல் உலக மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடினாலும் லவ் எஸ்தத்தியாவோ ஒருபோதும் அவரால் செய்ய முடியாது இது அவர்கள் எழுதிய வார்த்தை மைதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல அலைவர்கள் தங்களுடைய ஃபத்தஹர் ரப்பானி என்ற புத்தகத்திலும் ஃபுத்தோகுல் கைப் என்ற புத்தகத்திலும் ஹுனியத்து தாபிஐன் என்ற புத்தகத்திலும் அவர் அல்லாவுடைய தவக்களை பற்றியும் அல்லாவுடைய நம்பிக்கையை பற்றியும் அல்லாவுடைய வகதானியத்தை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் அப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்க அப்படிப்பட்ட அல்லா ரபுல் ஆலமீனுக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அவர்களை கொண்டு போய் இணை வைக்கக்கூடிய சிற்கான காரியத்தை செய்தால் நிச்சயமாக நசாராக்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் வழிகட்ட கிறிஸ்தவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் அது மட்டுமல்ல ரபியுல் ஆஹிர் மாதத்திலே எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு போன மாதத்திலே அவர்கள் பேரால் மௌலுது என்ற ஒரு மூட்டிகமான விதாத்தை நிறைவேற்றியதை போன்று இந்த மாதத்திலே மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அவர்கள் பெயரால் மொஹிதீன் மௌலுது என்ற பெயரிலும் யாக்குத்துவா என்ற பெயரிலும் மௌலுதுகள் பாடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இந்த மோசமான இந்த பாடல்களை இந்த கவிதைகளை கச்சேரிகளை பள்ளிவாசல்லேயே அரங்கேற்றக்கூடிய ஒரு அவலமான நிலையை பார்க்கின்றோம் இந்த யாக்குத்துபா கச்சேரியில் என்ன இருக்கிறது தெரியுமா மொஹிதன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்தால் எவ்வளோ பரிசுத்தமான ஆன்மீகவாதி எவ்வளோ அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதி எவ்வளோ பெரிய மார்க் அறிஞர் அல்லாவுடைய இரையச்சமும் இல்மும் ஒருங்கே பெற்றோர் தக்குவாதாரி அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரத்தை பாருங்கள் அந்த மௌலுதில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி ஒமை யுனாதிஸ்மி அல்பம்பி ஹல்வத்திஹி அந்த யாக்கத்துவா மௌலில் வரக்கூடிய வார்த்தை ஒமை யுனாதிஸ்மி அல்பம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி பி ஹிம்மத்திஹி சர்மம்பி ஹல்ஃபத்திஹி நான் இப்படி சொன்னால் ஏதோ உங்களுக்கு குரான் ஆயத்தை சொல்ல போதில் நினச்சிப்பீங்க நான் மோழுது மாதிரி பாடி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியுது மொழுது வரின்னு சொல்லி ஒமையுனாதிஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மல்லி கஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா கௌசுல் ஆதமி முஹையத்தீனி அந்த மூழுதில் வரக்கூடிய வரி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பை ஹல்வத்திஹி தனிமையிலே உட்கார்ந்து எவன் ஒருவன் என்னுடைய பேரை ஆயிரம் முறை அழைப்பானோ யாருடைய பேரை மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா சொல்றாங்களா எவன் ஒருவன் தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய பேரை ஆயிரம் முறை அழைப்பானோ அஸ்மம் பி ஹிம்மத்துக்கு எப்படி சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப உறுதியான நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு என்னுடைய பேர் யார் அழைப்பானோ அதுவும் சருமல் தூக்கத்தை துறந்த நிலையில் நடு ராத்திரியில் உட்கார்ந்து இருட்டில் உட்கார்ந்து தூக்கத்தை துறந்த நிலையில் உறுதியான நம்பிக்கையோடு யார் என்னுடைய பெயரை ஆயிரம் முறை அழைப்பானோ யா முஹியத்தீனே யா முஹியத்தீனே யா முஹியத்தீனே என்று ஆயிரம் முறை அழைப்பானோ அஜப்துஹு முஸ்ரி அன் மின் அஜலி தாவத்திஹி அவனுடைய அழைப்பை ஏற்று விரைந்து வந்து நான் அவனுக்கு உதவி செய்வேன் விரைந்து வந்து உதவி உதவி செய்வேன் எனவே ஃபல் எது கௌசுல்லாவும் மொஹியத்தீனி எனவே அவர்கள் மகத்தான ரட்சகர் முஹியத்தீனே என்று என்னை அழைக்கட்டும் நவுது பில்லா மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரமத்துலால் அவர்கள் எவன் ஒருவன் சொல்கிறார்கள் எக்ரஹு மினல் அல்காபி வல் அஸ்மாயி பிமா யுவாசி அஸ்மா அல்லாஹ் புத்துகள் கைபில் எழுதுகின்றார்கள் அல்லாவுடைய பெயருக்கு நிகரான விரையில் எவன் பெயரோ பட்ட பெயரோ சூட்டுகின்றானோ அது குஃபுர்லே கொண்டு போய் சேர்க்க விடும் இங்கே அல்லாவுக்கு நிகரான அல்ல அல்லாவை விட மேலாக ஆயிரம் முறை நம்பிக்கையோடு உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து தூக்கத்தை விழித்த நிலையில் யா ஆலம் மொஹியத்தீன் யா ஹவுசுலாலம் மொஹியத்தீன் என்று அழைத்தால் உடனடியாக வந்து அவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்வேன் நௌதுபில்லா ஆலம் கேட்குறான் அம்மை யுஜீபுல் முல்தரைதா தா இருபதாவது ஜூசில் ஆரம்பத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் அம்மை யுஜீபுல் முல்தரைதா தா கஷ்டமான நேரத்தில் சிரமமான நேரத்தில் அல்லாஹ் என்று அழைத்தால் ஓடோடி வந்து பதிலளிப்பவன் அல்லாவை தவிர யார் அல்லாஹ் கேட்கிறான் கஷ்டமான நேரத்தில் நீங்க அல்லாவே என்று அழைத்தால் முறை அழைச்சாலும் போதும் அல்லாவே என்று அழைத்தால் அம்மை யுஜித்து ஐயோ அம்மை யுஜீபில் முழுத்தர் கஷ்டமான நேரத்திலே அவன் கஷ்டப்பட்டு அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளிப்பவன் யார் இலாகும் அல்லா அப்படி பதிலளிப்பதற்கு அல்லாவை தவிர வேறு தெய்வம் இருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஆனால் இந்த மூழுது பித்தன் இந்த கிறுக்கன் எழுதுகின்றான் எப்படி அதற்கு முஹியத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பெயரால் ஆயிரம் முறை தனிமையிலே உட்கார்ந்து முஹியத்தீனே ஹவுசுலால் முஹியத்தீனே என்று அழைத்தால் அஜப் முஸ்ரியான் உடனடியாக வந்து நான் அவர் பதிலளித்து அவருடைய அழைப்பை ஏற்பேன் அவருக்கு உதவி செய்வேன் ஆகவே பல் எதோ யா ஹவுசுலால முஹியத்தீன் முஹியத்தீன் ஹவுசுலாலமே என்று அவர் என்னை அழைக்கட்டும் நௌதுபில்லா அருமை சகோதரர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் ரப்புல் நல்லடியார்களையும் சீதேவிகளையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியது அவர்கள் நல்லவர்களாக வாழ வைத்தது அவருடைய வாழ்க்கைகளை வரலாற்றுகளை பதிவு செய்ய வைத்தது இதெல்லாம் பின்வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நல்லடியார்களுக்காக இங்குள்ள முஸ்லீம்கள் துவா செய்ய வேண்டும் எப்படி ரப்பன் கஃபிர்லனா ரப்புலான் குரானில் சொல்லி காட்டுகின்றான் ரப்பன ஒலி இஹ்வானின் அல்லதீன சபகோனா பில் ஈமான் ரப்புல் ஆலமினே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை விட்டு கடந்து சென்று விட்ட எங்களுடைய முஸ்லிமான சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஒலா தஜால்ஃபிய குலூபினா கில்லல் இல்லதீன ஆமனோ எந்த ஒரு மூவினை பற்றியும் ஒரு தப்பான எண்ணத்தையோ கோபத்தையோ குரோதத்தையோ எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ் என்று பின்வரக்கூடிய மூமின்கள் முன் சென்ற காலம் சென்ற மூமின்களுக்காக நல்லடியார்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய சரித்திரத்திலிருந்து அவருடைய நடப்புகளிலிருந்து அவர்களுடைய நிகழ்வுகளிலிருந்து இந்த உம்மத்தை முகமதியா படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ஆனால் இதை விட்டுட்டு அவங்க பேரால் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகள் இல்லாத பொல்லாத பிதாத்துகள் ஹவுசப்பாக்கு பேரில் உருஸ் நடத்துறது ஹவுசைப்பாக்கு பேரில் ஃபாத்தியா ஓதுறது ஹவுசைப்பாக்கு பேரில் அனாச்சாரங்கள் நடத்துறது ஹவுசைப்பாக்கு பேரில் வீட்டில் ஜெண்டா நடுறது அந்த ஜெண்டாவுக்கு போகும்போது வரும்போது சல்யூட் அடிச்சுட்டு போகிறது இதெல்லாம் எவ்வளோ பேர் சிரிக்க என்பது நினைக்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா அல்லாடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய கேவலமான காரியங்களாயிற்று சிந்திக்க வேண்டாமா ரபுல் ஆலமி சொல்கின்றான் எந்த பாவத்தை மன்னிப்பான் இன்னல்லாஹலா யகுஃபிர இஷ்ரக பிஹி வ யகுஃபிர் மா தூன தாலிக்கல் இமையஷா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ரபுல் ஆலமீன் ஆகவே அன்புக்குரியவர்களே மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாலே ஆனால் இதே நேரத்தில் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாடைய புகழை உயர்த்துகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதைகள் இட்டுக்கதைகள் கதைகள் லா ஹவுதோலா கோத்தல்லா பில்லா எவ்வளோ அனாச்சாரங்கள் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லா அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது வரலாறு என்ற பேரில் அவர்களுடைய ஒரு கட்டுக்கட்ட இட்டுக்கட்டப்பட்ட கதையை பற்றி சொல்லும்பொழுது எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமன் மேராஜுக்கு சென்றார்களாம் மேராஜுக்கு சென்ற பொழுது அதில் ஜிப்ரி அலி சலாத்து வலாம் ஒரு குறிப்பிட்ட எல்லாம் நின்றுவிட்டு முகமதே இதற்கு பிறகு நான் வர முடியாது நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார்களாம் இதுவரை உண்மை இதுவரை உண்மை இதுக்கு அப்புறம் தான் கைச்சலுக்கு சேர்க்கப்படுகிறது கதை வசனம் எழுதப்படுகிறது ரசூல்லாஸ் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் அல்லாஹ் பார்க்கறதுக்கான அரிசை நோக்கி ஜிப்ரேல் இஸ்லாம் போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க ரசூல்லா தனியாக போயிட்டு இருக்காங்க அரசை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அல்லாவுடைய அரசுலேருந்து ஒரு சப்தமா முகமதே மெதுவாக நடந்து வாருங்கள் ரசூலா திருக்கிட்டாங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரப்பில் தூங்கிட்டு இருக்கிறாரு ரசூலா தொட்டியில் திறந்து பார்த்தா மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானு தூங்கிட்டு இருந்தாராம் அட பாவிகளா கிறிஸ்தவர்களாவது அல்லாவுக்கு மகன் என்று தான் சொன்னார்கள் கிறிஸ்தவர்களாவது அல்லாவுக்கு மகன் என்று தான் சொன்னால் ஈசா அலி இஸ்லாத்தை இந்த பாவிகள் அல்லாவுக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சு அல்லாவுக்கு ஒரு மகளை கொடுத்து அந்த மகள் மூலமாக ஒரு பேரப்பிள்ளையும் ஏற்படுத்தி விட்டார்கள் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் சகோதரர்களே மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் அவருடைய வரலாற்றில் நமக்கு ஆயிரக்கணக்கான நல்ல சம்பவங்கள் குவிந்து கிடக்கின்றன படிப்பினை பெறுவதற்கும் பாடம் பெறுவதற்கும் நம்முடைய இறையச்சத்தை வளர்ப்பதற்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் பிறந்து விட்டால் மொய்தினாண்டவங்க மொழுதுங்கிற பேர்லையோ மொழிதானவங்க ஃபாத்தியாங்கிற பேர்லையோ மொய்தினாண்டவங்க உருசுங்கிற பேர்லையோ நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் அவலங்களுக்கும் இந்த சமுதாயம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் ரபுல் ஆலமின் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அந்த நல்லடியார்களுக்கு நற்கொலியும் நற்கிருமியும் செய்தருள்வானாக அவர்களுக்கு நல்ல படிப்பினைகள் பாட பெறக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆலமின் தந்தருள்வானாக எல்லா விதமான ஷைத்தானுடைய வழிகாட்டிலிருந்தும் ஷைத்தானுடைய குழப்பங்களிலும் நம்மையும் கியாமத்தினால் வர வரக்கூடிய நம்முடைய முகமத் சமுதாயத்தையும் பாதுகாத்தருள்வானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ